நாயகனாயினந்த நந்த கோபனுடைய புயல் காப்பானே குடித்தோன்றம் தோரணவாசல் காப்பானே மணிக்கதவம் தாழ்கிறவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு ആദപരമായൻ മണിവണ്ണൻ നന്നതേ വായുതേന്താം തുയോമായി വന്തോം തുയിലഴപ്പാടുവാൻ അമ്പായാൽ അമ്മ നീ നേശനിടക്കഥവം നീക്കി நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே குடித்தோன்றும் தோரணவாசல் காப்பானே மணிக்கதவம் தாழ்கிறவாய் ஆயர் சிறுமியரோமத்து அரைஹரமாயன் மணிவள் நன்னதே தாயி நேர்ந்தான் துயோமாயி வந்தோம் துயவழப்பாடுவான் பாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா ஏதேதனிலை கதவம் நீக்கு